ஆயிரத்தி இருநூற்றி ஒன்று அபு அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அலிஹி செல்லம் அவர்களிடம் அவர்களின் நாவில் பல் துளக்கும் குச்சி இருந்த நிலையில் நான் சென்றேன் புகாரி இரண்டு நான்கு நான்கு முஸ்லிம் இரண்டு இரண்டு ஐந்து நான்கு